لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال النبي صلى الله عليه وسلم إن الله يبغل الكسل من السبان أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கும் இறை உரைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இளமை புரட்சி பெருமானாரினுடைய இளமை பருவம் குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பொதுவாகவே இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே உலகம் எதை எதிர்பார்க்கிறது அறிவு அழகு நடைமுறை நல்லறிவும் நல்ல நல்ல நடைமுறையும் ஒரு இளைஞனிடத்திலே இருந்தால் அவர்களை விட சிறந்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை இந்த அடிப்படையில் பெருமானாரை நாம் பார்க்கிறோம் பெருமானாரின் அறிவு இளமையில் அவர்களுக்கு இருந்த அறிவு இளமையில் அவர்களுக்கு இருந்த அழகு இளமையில் அவர்களின் நடைமுறை அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் வஹபிபுன் முன்னப்பா எழுபது நூட்களை நான் படித்திருக்கிறேன் எழுபது நூட்களும் சொல்லுகிறது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அர்ஜஹன் நாசி அக்லா அறிவால் அனைவரையும் மிகைத்து நிற்பவர்கள் பெருமானார் என்று சொல்லி காட்டுகிறார் ஒரு சனாபிக்கு சந்தேகம் வந்து விடுகிறது கேட்டால் சரியாக விளக்கம் கிடைக்கும் பிலால் ரலியல்லாஹு இடத்திலே போய் கேட்டார்கள் நாயகத்தோடு இருக்கக்கூடிய பிலாலே பெருமானாரினுடைய அறிவுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பெருமானாரின் அறிவு எவ்வளவு பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள் அதை அளக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை அதனால் அவர்களின் அறிவு மகள் பாத்திமா பாத்திமாவிடத்திலே போய் கேளுங்கள் வந்தவர் நேர பாத்திமா அலி ரலியல்லாவிடத்திலே போய் பெருமானாரின் அறிவு எவ்வளவு என்று கேட்க அதை சொல்லுகிற அளவிற்கு எனக்கு அறிவில்லை அழந்து கொண்டே இருக்கிற அலி ரலியல்லாஹ்விடத்திலே போய் கேளுங்கள் வந்தவர் நேர அலி ரலியல்லாஹ்விடத்திலே போனார் நாயகத்தினுடைய அறிவு எவ்வளவு என்று கேட்கிறார் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் கடலில் மணல் இருக்கிறதே அந்த மணலில் ஒரு மணலின் அறிவுதான் என்னுடைய அறிவு என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவு கடல் போல அதில் இருக்கிற ஒரு மணல் போல என் அறிவு என்ற அறிவின் கருவூலம் அலி சொல்லுகிறார்கள் என்றால் அண்ணலின் அறிவு எவ்வளவு தப்சீர்களிலே எழுதுவார்கள் அறிவை நூறு பங்காக வைத்தால் அக்கலை தொண்ணூத்தி ஒன்பது பங்கு பெருமானாருக்கு மட்டும் சொந்தம் மீதி அதாயி அல்லாஹ் சிலர்களுக்கு மட்டும் கொடுக்கிற அறிவு அதுதான் ஹிதாயத்தின் அறிவு ஈமானின் அறிவு எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவதில்லை அதாயி அல்லாஹ் கொடுக்கிறான் உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் எல்லாவற்றையும் கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஒன்றை மட்டும் தான் சொந்தமாக்கி வைத்தானே ஹிதாயத் ஹிதாயத் இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கையில் கூட அதை கொடுக்கவில்லை அல்லாஹ் லா தஹ்தீமன் நீங்கள் நாடியவர்களுக்கு இதாயத்தை கொடுக்க முடியாத நாயகமே அது எனக்கு சொல்லும் என்று அல்லாஹ் பேசுகிறார் ஏன் இன்னும் கொஞ்சம் யோசித்து பாருங்களே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ்வை புகழுகிறோம் புகழுகிறோம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் இறைவா உனக்கே சொந்தம் நீ மாலிக்கி யௌமித்தீன் அர் ரஹ்மான் ரஹீம் யௌமித்தீன் நிறைய பேசுகிறோம் பேசிவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன கேட்கிறோம் இஹ்தி யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடு வேற ஏதாவது கேட்கலாம்ல காரை கொடு பங்களாவை கொடு சொர்க்கத்தை கொடு ரிக்காவை கொடு அதை கொடு இதை கொடு கேட்கலாம் அல்லாஹ் கேட்க சொல்லுவது ஹிதாயத் தனக்கு சொந்தமான ஹிதாயத்தை அல்லாஹ் தனக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறான் அதை என்னிடத்தில் கேளுங்கள் என்கிறான் இந்த ஈமான் என்பது நாம் இன்றைக்கு முக்மினார் அமர்ந்திருக்கிறோமே இது அல்லாஹ் கொடுத்த அறிவு அபாய் நான்காவது ஒரு அறிவு இருக்கிறது அக்லே ஜுஹாதி ஐமாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு மார்க்க மாமேதைகளுக்கு குரானிலிருந்து ஆய்வு செய்கிற அறிவு இதையும் தாண்டிய ஒரு அறிவுதான் ஷராஃபி பெருமானாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அறிவுக்கு பெயர்தான் அக்லே ஷாராபி இவ்வளவு அறிவையும் பெற்ற பெருமானார் வாலிபத்திலிருந்தே அறிவாளி இன்னொரு பக்கம் அழகு பெருமானாரினுடைய அழகை பற்றி வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை முப்பது நாட்களும் அண்ணன் பெருமானாரினுடைய அழகை பற்றி வர்ணிக்கலாம் உம்மு மாபர் ஒரு பெண்மணி பெருமானாரினுடைய கண்ணை தனியாக காலை தனியாக கழுத்தை தனியாக முப்பது உறுப்பையும் தனித்தனியாக வர்ணித்திருக்கிறார்கள் அதற்கென்றே ஒரு பெரிய நூல் இருக்கிறது ஷமாயிலு திருமதி போன்ற நூல்களில் அண்ணன் பெருமான பத்தி பேசுவாங்க நாயகத்தினுடைய நிறம் எப்படிப்பட்டது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற பொழுது அதுவும் கூடவே இருக்கிற அலிரலி அல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள் அஸ்ஹருல் லவுன் லைஸ பி அபியலி நமக் பெருமானார் பளிச்சென்ற வெள்ளை இல்லை பியூர் வெள்ளையா இருந்தா ஒரு மாதிரியா வெறுப்பை ஏற்படுத்தும் ஆனால் பெருமானார் வெள்ளையாக இருந்தார்கள் எப்படிப்பட்ட வெள்ளை தெரியுமா கோதுமை நிறம் கலந்த வெள்ளை பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களின் அழகை உம்மும் பாபத்து சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள் தூரத்தில் இருந்து பெருமானார் அஜ்மலுன் நாஸ் நான் அஜ்மல்னு சொன்னா நிறைய பேர் வச்சிருப்பாங்க அஜ்மல் அர்த்தம் என்னன்னே தெரியாது அஜ்மல் பயமுறுத்தும் அழகு தூரத்திலிருந்து பார்க்கும் போது பயத்தோடு அழகாத்தா இருக்கும் ஆனா அப்போ பக்கத்துல போறதுக்கு பயமா இருக்கும் இந்த அழகுக்கு பெயர் தான் அஜ்மல் தூரத்திலிருந்து பெருமானார் அஜ்மலாக இருப்பார்கள் பக்கத்தில் வந்தால் அஹ்சனுன் நாஸ் மக்களில் பேரழகு பெட்டகமாக இருப்பார்கள் அஹ்சன் என்றால் தன்னின் பக்கம் அழைக்கும் அழகு ரோஜா தன்னை தன்னின் பக்கம் அழைக்கும் என புடுங்குன்னு அழைக்கும் தன்னின் பக்கம் அழைக்கும் அழகு கொண்டவர்களாக பெருமானார் இருப்பார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பற்றி சொல்லுகிற பொழுது பதினான்காம் நிலவு பௌர்ணமி நிலவிலே பெருமானார் ஒரு சிகப்பு ஆடை அணிந்து வந்தார்கள் நான் ஆடையையும் பார்த்தேன் அன்னடையும் பார்த்தேன் அந்த வானில் இருக்கிற நிலவையும் பார்த்தேன் பெருமானார் இடத்திலே அந்த நிலவு தோற்று போனது என்கிறார்கள் ஜாபிர் சமுரார் அலி அல்லா குத்தாலா எண்ணி பார்க்கிறோம் ரபி அபு உபைதா ரலியல்லாஹ்விடத்திலே போய் கேட்கிறார்கள் ரபி கேட்கிறார்கள் பெருமானாரின் அழகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அபு உபைதா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சூரியனே பெருமானாரின் முகத்திலிருந்து தான் புறப்படும் என்றார்கள் இதற்கு மேல் என்ன வர்ணிப்பது பெருமானாரின் முகத்திலிருந்து தான் சூரியன் கிளம்பும் பெருமானாருக்கு பத்து ஆண்டு பணி செய்த அனஸ் ரலியல்லாஹு இடத்திலே நாயகத்தின் அழகு என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது தொழிலாளிகிட்ட முதலாளி அழகு என்னன்னு கேட்டு பாருங்க முதலாளி முகரக்கட்டையை கேட்கிறியா அவன் கேட்கும் போது எப்படிதான் கேட்பான் வெறிச்சாடி மாறி இருக்கும் எதையாவது நாளே அவசமான வார்த்தைகளை எழுதி போடுவார்கள் ஆனால் பத்து ஆண்டு பணி செய்த அனத்ரலி எல்லா ஹுத்தலா சொன்ன வார்த்தைகள் தெரியுமா மா ராயித்து பெருமானாரை விட அழகான ஒருவரை இதுவரை இந்த கண் கண்டதே இல்லை வஹ்சனுக்கும் வஜ்ஹன் வ சௌதா முகத்தாலும் குரலாலும் உங்கள் பெருமானார் தான் பேரழகு என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்களே அந்த பெருமானாரினுடைய தலையை பற்றி வர்ணிக்கிறார்கள் பெருமானாரினுடைய முன்னெட்டு இருக்கிறது அலீமுல் ஹம்மா விரிந்திருக்கும் சுருக்கமாக இருக்காது விரிந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி இருக்கிறது சுருட்டையாகவும் இருக்காது நீளமாகவும் இருக்காது சுருண்டு நீந்திருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் நேர்மாங்கு எடுத்திருப்பார்கள் காதுக்கு கீழே அவர்களின் முடி இறங்காது இது பெருமானாருக்கு பேரழகை கொடுத்தது என்று சொல்லி காட்டுகிறார்களே பெருமானாரின் கண்ணழகை பற்றி சொல்லுகிற பொழுது அப்புறஜுல் ஐனைன் பெருமானாரின் கண்ணை பார்த்து விட்டால் அருகில் வந்து விடுவார்கள் அப்புறஜுல் ஐனைன் சுண்டி இழுக்கிற கண்ணழகு பெருமானாரின் கண்ணழகி அத்தகலுள் ஐனேன் அன சொல்லுவார்கள் பெருமானார் சுருமாவே இட்டிருக்க மாட்டார்கள் ஆனாலும் சுருமா இட்டதை போன்ற அவர்களின் கண்ணிலே தெரியும் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள் அண்ணல் பெருமானாரின் கண்ணை ஒரு முறை பார்த்து விட்டால் ஒவ்வொரு முறையும் பார்க்காமல் அவனுக்கு உறக்கம் வராது என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா வர்ணிக்கிறார்கள் என்றார் பெருமானாரின் கண்ணழகு உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அஹுதுல் அஸ்பார் பெருமானாரினுடைய புருவங்கள் கூட நீண்ட புருவங்களை கொண்டவர்களாக பெருமானார் ஆண் அழகனாக இருந்தார்கள் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லத்தினுடைய காதலகு பாமுள்ளுதனை எந்த அளவிற்கு காதின் நாட்கள் தெரியுமா வானுக்கு மேலே பேசுவதை பெருமானார் இங்கிருந்து கேட்பார்கள் அதீத்து சமா கபருக்குள்ளே நடப்பதையும் கேட்கிற அளவிற்கு காதின் ஆற்றல் விடைத்தவர்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாக அலைஹி செல்லும் எல்லோரும் அமர்ந்திருக்கிற பொழுது வகி வரும் வகியின் சப்தம் யாரின் காதுக்கும் கேட்காது பெருமானாருக்கு கேட்கும் சில்சிலத்தில் ஜர்ஸ் வெள்ளடிப்பதை போன்று கேட்கும் பெருமானார் வகிக்கு தயாராகி விடுவார்கள் தாமுல் உதனை பரிபூரணமான காதலகு பெட்டகமாக பெருமானார் திகழ்ந்தார்கள் அண்ணில் பெருமானாரினுடைய மூக்கழகை வர்ணிக்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாக الله عليه وسلم தக்கீக்குள் உதனை நீளமான மூக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் பெருமான் நபிகை கோமான் பெருமானாரினுடைய வாயலகை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் ரமீஉல் ஃபமி அகண்ட வாயிருக்கும் அவர்களுடைய பற்களுக்கு இடையிலே உஃப்லிஜுல் அஸ்னான் இடைவெளி இருக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி பேசுகிற பொழுது தெளிவாக பேசுவார்கள் பேசுகிற பொழுது வருகிற வாடையை பற்றி அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள் சிலர் பேசும்போது பக்கத்திலே உட்கார முடியாது ஒரு அஞ்சு அடி ஆறு அடி தள்ளி உட்காருவான் ஆனால் பெருமானாரினுடைய பேச்சின் வாடை இருக்கிறது பேச்சின் பொழுது வருகிற வாடை கஸ்தூரி மனம் கவிழும் பாடையாக அது அதுபோன்ற நறுமணத்தை சஹாபாக்கள் பெற்றிருக்க மாட்டார்கள் என்று அனஸ் அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகிறார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பற்றி கேட்கப்படுகிற பொழுது ஜாபிர் இப்னு சபராவிடத்திலே கேட்டார்கள் வாளை போன்ற பெருமானாரை முகம் இருக்குமா என்று கேட்கிற பொழுது கூர்மைக்கு சொல்லுவார்களே வாளை போன்று இருக்குமா இல்லை இல்லை வாள் அடுத்தவர்களை அறுத்து பழக்கம் பெருமானாரினுடைய முகம் சூரியனை போன்று இல்லை இல்லை சந்திரனை போன்று முஸ்ததீரா முஸ்ததீரா வட்ட வடிவத்தில் முகத்தை கொண்டவர்கள் பெருமானார் பெருமானாரின் தாடி தஸ்ஸுல் லிஹியா அடர்த்தியாக இருக்கும் அதே நேரத்தில் அஸ்வதுல் லிஹியா கருப்பான தாடியை கொண்டவர்களாக கண்ணன் நாயகம் சல்லல்லாஹு அழைந்து செல்லப்பட்டவர்கள் இருந்தார்கள் அண்ணலின் நெஞ்சலகை பற்றி வர்ணிக்கிற பொழுது அவீமு சதுர் அகண்ட நெஞ்சை கொண்டிருப்பார்கள் ஆனால் சவா உல் பத்தன் வயிறு பெருசா இருக்காது நெஞ்சும் வயிறும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் பெருமானார் செல்லல்லா அலைஹி கையழகை கையலகை பற்றி வர்ணிக்கிறார்கள் அண்ணல் பெருமானாரினுடைய கையிருக்க இருக்கிறது லஹ்முல் யதீன் இந்த கை இருக்கிறது தடித்த கையாக இருக்கும் பெருமானார் கை கொடுத்தால் அடுத்தவர் எடுக்காதவரை கையை பிடுங்கும் பழக்கம் பெருமானாருக்கு இல்லை அண்ணன் பெருமானாரின் காலழகு அவர்களின் நடையழகு மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு இறங்குவதை போன்று அழகாக பெருமானார் இறங்குவார்கள் என்று பெருமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி இளமையின் அழகை வர்ணிக்கிறார்கள் சகாபாக்கள் ஒரு பக்கம் அறிவு இன்னொரு பக்கம் பெருமானாருக்கு அழகு இளமையில் அண்ணலின் நடைமுறை அல்லாஹு அக்பர் இளமை என்பது இருபது வயதிலிருந்து துவங்குகிறது என்றால் பெருமானார் பத்து வயதிலிருந்து ஒரு இளைஞன் எப்படியெல்லாம் நடக்க வேண்டுமோ அதை முறையாக நடந்தவர்கள் வரலாறு சொல்கிறது ஜுபைர் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபினுடைய மகன் ஜுபைர் பத்து வயது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பயணத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்லுகிறார் செல்லுகிற பொழுது ஒரு ஒட்டகம் இடர்கிறது ஒரு ஒட்டகம் இடர்கிறது பொதுவாகவே சில நேரத்தில் நம்ம வண்டியில போகும்போது நாய் குறுக்க வரும் போக விடாம தடுக்கும் நம்மால் வண்டியை திருப்பி நேரா கிளம்பிடுவான் பாய்க்கு நாயிட்ட மோதுற அளவுக்கு நான் தகுதி இல்லை என்று கிளம்பிடுவோம் இடையிலே ஒரு ஒட்டகம் மதம் பிடித்து வருபவர்களை எல்லாம் வருபவர்களுக்கு இடையூறளிக்கிறது பெருமானார் செல்லுகிறார்கள் ஒட்டகத்திலே ஜுபைர் பின் அப்துல் முத்தலிபோடு தன்னுடைய சிறிய தந்தையோடு கிளம்பி செல்லுகிறார்கள் உமர் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி நின்றார்கள் கீழே இறங்கி நின்றார்கள் ஒட்டகத்தை வா என்றார்கள் மதம் பிடித்த ஒட்டகத்தை வா என்கிறார்கள் அந்த ஒட்டகம் வந்தது பெருமானாருக்கு முன்னால் சஜிதாவில் விழுந்தது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறிய தந்தையும் கிளம்புகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே அண்ணல் பெருமானாரினுடைய ஆற்றலுக்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணத்தை காட்ட முடியாது பயணத்தை எல்லாம் முடித்துக் கொண்டு ஆறு நீண்ட காலம் பயணம் செய்வார்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிபோடு வருகிற பொழுது கடுமையான மழையாக இருக்கிறது பாலைவன பள்ளத்தாக்குகளிலே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது பெருமானார் செல்ல செல்ல அந்த நீரெல்லாம் காய்ந்து நீரெல்லாம் காய்ந்து பெருமானாருக்கு வழிவிட்ட வரலாற்றை பார்த்து ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் 10 வயதிலே இப்படி ஒரு அதிசய புரிச்சரா என்று பேசுகிற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் 12 வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபோடு பயணம் புறப்படுகிறார்கள் அபூ தாலிபோடு செல்லுகிற பொழுது புகைரா பார்க்கிறார் புகைரா பார்க்கிறார் பெருமானாரின் கண்ணழகை பார்க்கிறார் நாயகத்தினுடைய கண்ணுக்குள்ளே சிவப்பிருக்கும் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அழகுகளில் அதுவும் ஒன்று நமக்கெல்லாம் கருமொழி வெள்ள மொழி தான் ஆனா பெருமானாருக்கு கருமொழி சிவப்பு மொழி வெள்ளை இருக்கார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லத்தினுடைய இந்த அழகை பார்த்து முஹைரா தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று விருந்து கொடுத்து கையிலேயும் காலிலேயும் முத்தமிட்டு அபு தாலிபிடத்திலே சொல்லுவார்கள் 12 வயது சிறுவன் ரோமிகளின் தாக்குதல் இவருக்கு ஏற்பட்டு விடும் வீட்டுக்கு அனுப்புங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள் 19 வயது பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லம் என்பவர்கள் இளமையின் துவக்கம் பதினெட்டு பத்தொன்பது வயசுல எல்லாம் மீசையை முறுக்கிட்டு அரும்பு மீசை வளரும் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன்னை அழகு பார்க்கிற அற்புதமான வயது அது வெளியே போவாங்க தன்னை யாராவது பார்க்கிறார்களா என்று பார்க்கிற வயதுதான் அந்த பதினெட்டு வயது பெருமானாருக்கு பத்தொன்பது வயது நிரம்பி இருக்கிற நேரத்தில் காபத்துல்லாவிலே அபூ இருக்கிறார் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்களும் இருக்கிறார்கள் காலமோ ஹஜ்ஜுடைய காலம் ஹஜ்ஜுடைய காலத்திலே எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அதில் பேரறிஞர் முக்சின் இவனு சைஃபி அரபு கலையிலே அவருக்கு நிகரானவரை அரபுகள் கண்டதே இல்லை அவ்வளவு பேரறிஞர் அபு தாலிமிடத்திலே கேட்கிறார் இது யார் என்று கேட்கிறார் என் சகோதரரின் மகன் முக்சின் சொன்னார் இவர் வருங்கால நபி இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் பேட்டி கேட்கிறார் உக்ஸிம் இவரை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் அந்த இளைஞனை பற்றி அந்த தகப்பனார் கொடுத்த பேட்டி நாம் எல்லாம் இளைஞர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய பேட்டி அஜுக்கு வந்த அறிஞர் உக்ஸிம் கேட்கிறார் இந்த இளைஞனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் வாப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஃதலுல் கோமி முருவா முருவத்தின நிதானம் எங்க கவுமுகளிலேயே ரொம்ப நிதானமானவர் இவர் ஒரு இளைஞனுக்கு சொல்ற வார்த்தை இன்னைக்கு நம்ம இளைஞனை பார்த்து சொல்ல முடியுமா எங்க கூட்டத்திலேயே இவர் ரொம்ப நிதானமானவர் ரொம்ப வேகமானவர்ங்கிறத பெருமையா சொல்லுவோம் நம்ம இவர் ரொம்ப வேகமான ஆளுங்க ஆனால் பெருமானாருக்கு அவர் கொடுத்த முதல் பாடம் எங்கள் கவுமிலேயே இவர் நிதானமானவர் உக்ஸிம் கேட்கிறார் அவ கைருகாதா வேறு ஏதாவது இவரின் சிறப்பு இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது அஹ்சனுகும் குலுக்கா குணத்தால் இவரை விட அழகானவர் அரமுலகத்தில் கிடையாது குண அழகு என்னென்ன நற்குணங்கள் இருக்கிறதோ அதை ஒட்டுமொத்தமாக பெற்றவர் இவர் என்று சொல்ல அவ கைருகாதா வேறு ஏதாவது இவரை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்களா அக்கிரமு அக்ரமுகும் ஹசபா கிளையாள் குலத்தால் குலப்பெருமை அரபுகளுக்கு உண்டு குலத்தால் சங்கைக்குரியவர் இவர் அவகையுகாதா இது அல்லாமல் வேறு ஏதாவது சொல்கிறீர்களா அஹ்சனுகும் திவாரா அஹ்சனுகும் திவாரா பக்கத்து வீட்டுக்கு உதவுவது இவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை வீட்டுக்கு ஏதாவது வாங்குவதாக இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் சென்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொடுக்கிற சமூக அக்கறையாளர் அவகைருஹாதா வேறு ஏதாவது சொல்லுகிறீர்களா என்று கேட்கிற பொழுது அவ்வமுகும் அஹீமா இவருக்கு தொல்லை கொடுத்தாலும் மன்னிக்கிற மனப்பக்குவம் கொண்டவர் இளமையிலேயே பெருமானார் பெற்ற பெயர் இவருக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தால் கூட அதை மன்னித்து அதை மறந்து அவருக்கு உபகாரம் செய்கிற ஹலீம் அவகைருகாதா வேறு ஏதாவது சொல்கிறீர்களா அஸ்துக்கும் அதீதா இவர் வாழ்க்கையில் பத்தொன்பது பழகி இருக்கிறோம் ஒரு நாள் ஒரு பொய் கூட உரைக்காதே ஒரு பெட்டகம் இவர் அவதைருகாதா வேறு ஏதாவது இவரை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று கேட்க அல்லமுகும் பரக்கா ஒரு தொட்டதெல்லாம் பரக்கத்தாக மாறும் இவர் எதையெல்லாம் தொடுகிறாரோ அதற்கெல்லாம் ஒரு புது உயிர் கிடைக்கும் அவதைருகாதா வேறு ஏதாவது இவரை பற்றி சொல்கிறீர்களா அப அதுகும் பாக்ஷா அந்த இளைஞனுக்கு எவ்வளவு பேர் இவர் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட 19 வயசுல ஒரு கெட்ட வார்த்தை பேசியதில்லை இளைஞர்கள் யாராவது சொல்ல முடியுமா நான் கெட்ட வார்த்தை பேசினதே இல்லைன்னு ஆறாம் கலிமாக்கு மேல தான் பேசவே ஆரம்பிக்கிறான் கெட்ட வார்த்தையை விட்டு மிக தூரமானவர் கெட்ட செயல்களை விட்டு மிக தூரமானவர் கெட்ட பார்வையை விட்டு மிக தூரமானவர் முக்தி விடல அவ கைருஹாதா வேறு ஏதாவது சொல்றீங்களா அஷ்ரஃபுகும் லன்னா இவர் எண்ணுவது கூட சிறப்பானதை மட்டுமே எண்ணுவார் அடுத்தவர்களின் குறைகளை இவர் பார்த்து பழக்கமே இல்லை பார்க்கிற பார்வையெல்லாம் சிறப்பான பார்வைதான் நிறைவான பார்வைதான் அபூ தாலிப் இடையில் ஒன்றையும் சொல்லுகிறார் என்னிடத்தில் இத்தனை ஆண்டுகள் வாழுகிறாரே ஒரு நாள் பசிக்கிறது என்று சொன்னதே இல்லை ஒரு நாள் கூட எனக்கு பசி எடுக்கிறது எனக்கு தாகம் எடுக்கிறது கொள்வதில்லை நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்ளுகிற பாங்காளர் இவர் அவகைருஹாதா வேறு ஏதாவது இவரை குறித்து நீங்கள் சொல்லுகிறீர்களா அஜுவதுகும் மாலா இவரிடத்திலே பொருள் இருந்தால் தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ள மாட்டார் இல்லாதவர்களுக்கு தெரியாமல் சென்று உதவும் பழக்கம் கொண்டவர் அவகைருஹாதா வேறு ஏதாவது இவருக்கு இருக்கிறதா இவர் பேசுகிற பொழுது மென்மை இருக்கும் கடைசியில் ஒரு இயலாமையிலாகி அபூ அபுத்தாலி சொல்றார் சிறப்பு என்று எத்தனை இருக்கிறதோ உறுதியாக அத்தனையும் அவருக்கு உண்டு அவர் விட்டமா தெரியல அவகை ருஹாதா வேறு வேறு ஏதாவது இருக்கிறதா அபுத்தாலிப் சொன்னார் இதுக்கு மேல சொல்றதுக்கு நான் ரெடி இல்லை நீங்கள் சொல்லுங்கள் வந்தவர் சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் வந்தவர் சொன்னார் அரபு இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்றவர் சொன்னார் இந்த வார்த்தைகளை விளங்குவதற்கு இலக்கிய இலக்கணவாதிகள் தடுமாறும் வார்த்தை லயல்ரிபில் அரப மாறித்தா பியரின் பியத்தின் ஆயித்தா ஒரிஜிலின் லாய்த்தா அரபுகளை அடிப்பார் லயல்ரிபில் அரப மாறித்தா எல்லோரையும் தன் காலுக்கு கீழ் கொண்டு வருவார் நீங்க இதுவரைக்கும் நடந்ததைத்தான் பேசுறீங்க உக்சிம் சொல்லுவார் இதுவரைக்கும் நடந்ததை பற்றியே பேசுகிறீர்கள் அபூ தாலிப் இனி என்ன நடக்கும் இவரால் நான் பேசுகிறேன் பேசுகிறார் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை நயலரிபில் ஆப மாறித்தா மாறித்தான் சொன்னா எல்லோரையும் இவர் அடிப்பார் அடிப்பார் குச்சியை கொண்டல்ல பியதின் ஹாயித்தா அன்பான கரத்தை கொண்டடிப்பார் அழகான நடைமுறையை கொண்டடிப்பார் இவரின் நடைமுறையும் இவரின் அன்பும் அரபுகள் அத்தனை பேர்களையும் தன் காலுக்கு கீழே கொண்டு வருகிற அற்புத ஆற்றல் படைத்தவரை உங்கள் மகனாக நீங்கள் பட்டிருக்கிறீர்கள் பத்தொன்பது வயதிலேயே இவ்வளவு பக்குவம் பெற்ற நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லத்தை தவிர உலகத்திலே வேறு யாரையும் வேறு எந்த மனிதனையும் இந்த உலகம் கண்டதில்லை அது மட்டுமா காபத்துல்லாவை கட்டுவதற்காக கட்டிடப் பணி நடந்து கொண்டிருக்கிறது சிறு சிறு பராமரிப்பு வேலைகள் கல் தூக்க வேண்டிய சூழல் எல்லோரும் கல்லெடுத்துச் செல்லுகிறார்கள் கடினமான சுமை அதனால் அரபுகள் என்ன செய்வார்கள் வெறும் ஆண்களாக இருக்கிற பகுதி அதனால் கீழாடையை எடுத்து தலையிலே வைத்துக் கொண்டு கல்லை சுமப்பார்கள் ஒரியானாக நிர்வாணமாக பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லத்திடத்தில் அப்பாஸ் அலி அல்லா சொல்லுகிறார்கள் அவங்களுக்கு வயசு இவங்களுக்கும் ஒத்த வயசு அவங்க சொன்னாங்க உன் ஆடையையும் நான் கழட்டுகிறேன் கல்லை நீ தலையிலே வைத்துக்கொள் ஆடையை கீழே வைத்து தலையிலே வைத்துக் கொள்ளலாம் ஆடையை கலட்டுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கமா யாரோ ஒருவர் வேகமாக வந்து அடித்தார் நீ ஆடையை கலட்டாதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அன்றைக்கு கட்டிய ஆடை பெருமானாரின் அவரத்தை அதற்கு பிறகு யாரும் பார்த்ததாக ஒரு வரலாறு இல்லை இந்த பூமான் நபிகள் கோமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீண் வேடிக்கைகளில் கலந்ததுண்டா பெருமானார் ஆடு மேய்க்கிற பழக்கம் உண்டு வாலிப பருவத்திலே சகோதரர்களோடு சேர்ந்து தோழர்களோடு சேர்ந்து ஆடு மேய்ப்பார்கள் ஆடு விட்டு வருகிற பொழுது தோழர் சொல்லுவார் இந்த இடத்திலே திருமணம் நடக்கிறது அன்றைய அரபு கலாச்சாரப்படி மசாமியர்கள் மியூசிக் சாதனங்களை வைத்து அந்த காலத்தின் மரபுப்படி திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வாலிபர் சொல்லுகிறார் நான் உள்ளே செல்லுகிறேன் நிக்கும் வா என்று அழைத்து செல்ல பெருமானார் மறுக்க விடாப்பிடியாக அழைத்து செல்ல உள்ளே சென்றவுடன் பெருமானார் மயங்கி விழுந்தார்கள் சூரிய உதயம்தான் அவர்களை எழுப்பியது வரலாறு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தவறுகளில் அவர்களை சிக்கவே வைக்கவில்லை அரபுகளுக்கு ஒரு திருவிழா நடக்கும் பவான் என்று சொல்லுவார்கள் அதுல இருந்தா பகவான் வந்துச்சோ என்னவோ தெரியல பவான் என்று ஒரு திருவிழா அபு தாலிபின் தலைமையில் நடக்கிறது வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களும் கிளம்பி செல்ல வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைக்கப்படுகிற பொழுது பெருமானார் வர மறுக்கிறார்கள் அபூ தாலிபின் முகம் மாறுகிறது வந்து தீர வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் சிறிய தந்தை வர மறுக்கிறார்கள் கடைசியில் வம்பு கட்டாயமாக இழுத்துச் செல்லப்படுகிற பொழுது அந்த சிலை வருகிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாடிருந்து ஒருவர் சொன்னார் லா தமுஸ்துகு வசனா லா தமுஸ்துகு அதை நீ தொட்டு விடாதே அதை ஒரு காலமும் தொட்டு விடாதே அதை ஒரு காலமும் தொட்டு விடாதே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கி விழுந்தார்கள் பெருமா பெருமானாரை அறிவிக்கிறார்கள் மா அபத்து வசனன் கத்து அறவே என் வாழ்க்கையில் சிலையை நான் வணங்கியதில்லை அறவே என் வாழ்க்கையில் ஒரு மிடல் கூட நான் மதுவை குடித்ததில்லை அறவே என் வாழ்க்கையில் ஒரு முறை கூட அடுத்தவரை நான் ஏசியதில்லை அறவே என் வாழ்க்கையில் ஒரு முறை கூட அந்நிய பெண்ணை ஆசையோடு பார்த்ததில்லை பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹ் அந்த பெருமானாரை எப்படி பாதுகாக்கிறார் எல்லோரும் இலாக்கோலம் கொண்டிருக்கிறவர்கள் பெருமானார் மட்டும் அரபாவில் இருக்கிற ஜபலுர் ரஹமத்திலே அமர்ந்திருப்பார்கள் என்று வாலிப பருவத்திலே வரலாறு சொல்கிறது பெருமானாருக்கு வயது 20 ஹர்புல் ஃபுஜார் என்று ஒரு போர் நடக்கிறது எதற்காக அந்த போர் வரலாறுகள் சொல்லும் ஒருவத்துர் ரிஹால் என்று ஒரு மனுஷன் நிறைய ஒட்டக மந்திகள் ஆட்டு மந்திகளை எல்லாம் வைத்து வாழ்ந்தவர் ஒருவத்துர் ரிஹால் இவர் தன்னுடைய ஒட்டகங்களை எல்லாம் நுஅமான் இப்னு வசீருக்கு கொடுக்கிறார் வாடகை ஒட்டகைகளை வைத்துக்கொள் நீ பராமரித்துக்கொள் நீ பால் கறந்து கொள் ஆனால் எனக்கு இவ்வளவு வருமானம் கொடுக்க வேண்டும் சரி என்று நுஅமான் இப்னு பஷீர் வாங்குகிறார் ஆனால் இந்த உருவத்து ரிஹாலோடு பரால் என்று சொல்லுகிற இன்னொருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார் எனக்குத்தான் அந்த ஒட்டகைகளை கொடுக்க வேண்டும் என்று பராலுக்கு கொடுக்காமல் நுஅமான் இப்னு பஷீருக்கு ஒட்டகத்தை வழங்கியதால் பரால் கோபமுட்டார் உருவத்துறைகாலை கொன்று குவித்தார் கொன்ற மாதம் அஷ்ஹுருல் ஹுரும் சங்கைக்குரிய மாதம் அரபுகள் நாலு மாதத்தை சங்கைக்குரிய மாதமாக பயன்படுத்துவார்கள் அதிலே போர் செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது ஏன் அடுத்தவர்களை திட்டக்கூட கூடாது துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த நாலு மாசம் இதிலே கொலை செய்த காரணத்தினால் இரு குடும்பத்திற்கும் இடையிலே சண்டை போராக மாறுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்கள் இந்த போரிலே கலந்து கொண்டார்கள் இருபது வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் போரிலே கலக்கிறார்கள் கலந்தாலும் கூட அடுத்தவர்களின் மீது பெருமானாரின் விரல் கூட படவில்லை வரலாற்று ஆசிரியர்கள் வடித்தெடுக்கிறார்கள் நியாயத்திற்காக உருவாவுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவு செல்ல மன்னவர்கள் பொறுக்கொடி தூக்கினார்கள் என்று வரலாறு சொல்கிறது இருபது வயதிலே போரிலே கலக்கிறார்கள் நிதானமாக நடக்கிறார்கள் பெருமானார் அழிவு செல்லும் இருபத்தி ஓர் வயதை தொடுகிறார்கள் ஹலஃபுல் ஃபுதூல் என்றொரு சங்கம் அது எதற்காக ஏற்படுத்தப்படுகிறது ஹலஃபுல் ஃபுதூல் இன்றைக்கு இளைஞர்களுக்கு நிறைய சங்கங்கள் உண்டு எல்லா சங்கமும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு 400 கோடி சம்பாதித்து கொடுத்ததும் சமீப காலத்தில் உண்டு எல்லாம் சேர்ந்து சம்பாதித்து கொடுத்திருக்கிறான் பேசாம ஓட விட்டு இருந்தா நாலு நாள் தான் ஓடி இருக்கும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் வசனத்தினுடைய காலத்தில் அப்துல் அசல் என்று ஒரு வியாபாரி மக்கமா நகரத்திற்கு வருகிறார் அப்துல் அசல் பெரும் கொண்டு வியாபாரி இவரிடத்தில் பொருளை வாங்குகிறார் ஆசிபுனு வாயி மக்காவினுடைய பெரும் தலைவர்களில் ஒரு ஆசிபுனு வாயி பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் பொதுவாகவே பெரிய ஆளுகளுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது வாங்கிட்டு காசு கொடுக்காத பழக்கம் அந்த காலத்தினுடைய மரபு யாராவது பொருளை வாங்கிக் கொண்டு பணம் தரவில்லை என்றால் மக்கமா நகரத்திலே ஒரு மடமை இருந்தது ஒரு மடமை நேர அபூ போய் மலைக்கு போவாங்க அதுக்கு மேல அப்துல் அசிகள் ஏறி நின்றாரு எனக்கு இவர் காசு தர மறுக்கிறார் அபூ குபைஸ்ல இருந்து நேர காபத்துள்ளா தெரியும் இறைவா இந்த ஆசுமன் வாயிலை பிடித்து விடுவாயாக இங்கு இத்தனை சமூகம் வசிக்கிறார்கள் இவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை யாரும் கேட்கவில்லை என் பொருளாதாரத்திற்கு யாரும் அடைக்கலம் கொடுக்கவில்லை என்று நிறைய பேசுற மூன்று குலத்தை சார்ந்தவர்கள் மக்காவிலே சிறந்தவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் குறைசு குளத்தை சார்ந்தவர்கள் பனு ஜுஹரா குலத்தை சார்ந்தவர்கள் தமீமி மூன்று பேர்களும் ஒன்று சேரி ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த சங்கத்தை முதல் முதலில் நிறுவியவர் ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் நிறுவுகிறார்கள் எதற்காக நிறுவுகிறார்கள் என்று சொன்னார் யாராவது அநீதி அளிக்கப்பட்டார் அநீதி அளிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக ஏற்படுத்தப்பட்டு ஆசிபனு வாயிலிடத்திலே பொருளாதாரத்தை வாங்கி கொடுத்து அப்துல் ஆசிகளுக்கு நிறைவான முகத்தோடு திருப்பி அனுப்புகிறார்கள் அந்த சங்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21 வயதிலே உறுப்பினர்களாக சேர்கிறார்கள் உறுப்பினராக சேர்ந்து ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் சமூக பணி நடத்துகிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 வயது பூர்த்தியாகிறது ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்ணல் பெருமானாரினுடைய அற்புத நடைமுறைகள் பெருமானார் ஆடு மேய்க்கிற போங்கு பெருமானாரினுடைய நேர்மை நீதம் அனைத்தையும் அறிந்து கொண்ட ஹதீஜா ரலியல்லாஹ் கோடீஸ்வரி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா முபாரபத் செய்வார்கள் முபாரபத் என்ற அரபியிலே சொன்னால் கூட்டு வணிகம் கூட்டு வணிகம் பொருளை இவர்கள் கொடுப்பார்கள் வியாபாரம் விட்டு லாபத்தை பிரித்துக் கொள்வார்கள் பெருமானாரினுடைய நேர்மையை பற்றி கேள்விப்பட்ட கதீஜா அல்லா அபூ தாலிபிடத்தில் ஆள் அனுப்புகிறார்கள் அபூ தாலிபுக்கு கடுமையான வறுமை சாப்பிடுவதற்கே வழி இல்லை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பொருளாதாரம் இல்லை கடுமையான வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் முகம்மதை எனக்கு கொடுக்கிறீர்களா வியாபாரத்திற்கு நான் பொருளாதாரம் கொடுத்து அனுப்புகிறேன் என்று கதீஜா சொல்ல அபு பயத்தோடு வந்து கேட்கிறார்கள் அம்மா மகனே உன்னை அனுப்ப எனக்கு மனமில்லை காரணம் எதிரிகளின் மூலமாக உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுவிடும் என்ற பயம் எனக்கு இருக்கிறது நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிற பொழுது பாப்பா உங்கள் விருப்பம் என் விருப்பம் உங்கள் விருப்பம் என் விருப்பம் அந்த நேரத்திலே கூட பெற்றோர்களுக்கு சுமையாக பெருமானார் இருக்கவில்லை நேராக ஹதீஜா ரலியல்லாஹு போறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பெருமானார் கேட்கிற பொழுது உங்களுக்கு நான் இரட்டை லாபம் தருகிறேன் சென்று விட்டு வருகிறீர்களா என்று கேட்க அபு சொல்ல அல்ல அபு தாலிப் மீண்டும் பெருமானாரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானார் யாரிடத்திலும் அனுமதி கேட்கிற அமைப்பில் பெருமானாரை உருவாக்கவில்லை அபு தாலிப் நீ என்ன நினைக்கிறியோ செய் மகனே என்று சொல்ல நான் புறப்படுகிறேன் ஹதீஜா ரலியல்லாஹு ஓடு 40 ஆண்டு காலம் உடனிருந்த மைசரா என்ற ஒரு மனிதரையும் சேர்த்து அனுப்புகிறார்கள் வியாபாரத்திற்காக பொருளாதாரத்தை பொருளை எடுத்துக்கொண்டு மைசராவோடு பெருமானார் செல்லுகிறார்கள் மைசரா பார்த்த அதிசயங்களுக்கு அளவே கிடையாது செல்லுகிற பொழுது ரெண்டே ரெண்டு வார்த்தையை தான் ஹதீஜா சொன்னாங்க மைசரா லா தாசிஹி அபதா அவருக்கு ஒரு காலமும் மாறு செய்து விடாது மைசரா லா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு மாற்றமாக கூட சொல்லிவிடாதே அவர் வியாபாரத்திலே தோல்வியை தள்ளினால் கூட அவருக்கு மாற்றமாக எதையும் சொல்லிவிடாதே நஷ்டம் நமக்கு தன்மை சரா அதனால் அவருக்கு மாறும் செய்யாதே அவருக்கு மாற்றமாகவும் பேசாதே ரெண்டு தான் நான் உனக்கு உபதேசிப்பது சென்று வா என்று சொல்லி மைசராவோடு பெருமானார் அனுப்பப்படுகிறார்கள் ஷாமுக்கு செல்லுகிற பொழுது அருமையான வெயிலில் மைசரா பார்க்கிறார் பெருமானாருக்கு பின்னால் மேகம் குடைபிடித்துக் கொண்டே வருகிறது வைசியராவுக்கு ஒரு பெரிய அதிசயம் பேராச்சரியம் இப்படி ஒரு மனிதரா கற்களும் முற்களும் பெருமானார் வருகிற பொழுது பேசுகிறது அவருக்கு என்ன தெரியும் பசராவினுடைய மரம் பசராவுக்குள்ளே நுழைகிறார்கள் ஒரு மரம் வருகிறது அந்த மரத்திற்கு அருகிலே பெருமானார் செல்லதாக அழிப்ப செல்லம் அமர்கிறார்கள் பக்கத்திலிருந்து ஒரு பாதிரி பார்த்துக் கொண்டிருக்கிறார் காரணம் அந்த பாதிரி காலங்காலமா அங்க இருந்து அந்த மரத்தை பார்க்கறதா அந்த ஆளுக்கு வேலை நர்ஜிஸுக்கு வேலையே மரத்தை பார்ப்பதுதான் வேதத்திலே படித்திருக்கிறார் வேதத்திலே நபியை தவிர யாரும் இந்த மரத்துக்கு கீழே அமர முடியாது படித்துவிட்டு பக்கத்திலேயே வீட்டொன்றை எழுப்பி நபி இங்க கண்டிப்பா வந்துதான் நபியை தவிர வேற யாரும் உட்கார முடியாது பதினஞ்சு வருஷமா பார்த்துட்டு தான் அந்த மனுஷன் காலையிலிருந்து மாலை வரை காலையிலிருந்து மாலை வரை யாரும் அமரவில்லை ஆனால் இங்கு வந்து அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு நேரா ஓடி வந்து மைசராவிடத்தில் இவர் யார் வியாபாரத்திற்காக வந்திருக்கிறார் லாவல்லாய் உன் வியாபாரத்திற்காக வரவில்லை லாவல்லா இந்த மரத்திற்கு கீழே ஈசாலை அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு யாரும் அமரவில்லை அமரவும் முடியாது ஒரு நபியை தவிர இவர் இறுதி நபி நேர வந்தார் பெருமானா ஸல்லல்லாஹு ஒளிவு செலத்தினுடைய நெட்டியினை முத்தமிடுகிறார் கைகாலெல்லாம் முத்தமிடுகிறார் பெருமானா ஸல்லல்லாஹு ஒளிவு செலத்தை கட்டித் செல்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமானார் பார்த்து இவனு வாசல் பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவ செல்லும் பொருளாதாரத்தோடு கடைவீதிக்கு செல்கிறார்கள் கடைவீதியில் ஒரு ஆள் பார்த்துட்டார் ஒரு ராகி பெருமானாரை பார்த்துவிட்டு இது நபி என்பதை தெரிந்து கொண்டார் பெருமானாரிடத்திலே வாதம் செய்கிறார் இந்த பொருளை இந்த விலைக்கு கொடுக்கணும் பெருமானார் கொடுக்க முடியாது என்கிறார்கள் லாத்தோசாவின் மீது சத்தியமாக கொடுக்க முடியாதா லாத்தோசாவின் மீது சத்தியமாக கொடுக்க முடியாதா ரெண்டு தெய்வங்களின் பெயர் பெருமானாரினுடைய நாவிலிருந்து தெய்வங்களின் பெயரை சொன்னதே இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்லுகிறார்கள் அந்த ரெண்டையும் நான் சொல்ல மாட்டேன் லாத் உசாவை கொண்டு சத்தியம் செய்கிற வழக்கம் எனக்கு கிடையாது என்று சொன்ன உடனே அவர் நெத்திகளை முத்தமிட்டு அவர் நெத்திகளை முத்தமிட்டு நீங்கள் நபியாக வருகிற காலம் நான் இருந்தால் உங்களுக்கு உதவியாளராக நான் இருப்பேன் என்று சொல்லுவார் ஒரு நபி லாத்துஸாவை தன்னுடைய நாவினால் சொல்ல மாட்டார் என்பதை அந்த பாதிரி ஏற்றுக்கொள்ளுகிறார் பெருமானார் வியாபாரம் செய்கிறார்கள் குறித்த லாபம் மைசரா சொல்லுவார் நான் நாற்பது ஆண்டுகளில் இப்படி ஒரு லாபத்தை பார்த்ததே இல்லை லாபத்தோடு திரும்பி வருகிற பொழுது மைசராவுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் செல்லுகிற பொழுது உதவியாளராக சென்ற மைசரா பெருமானாரோடு திரும்பி வருகிற பொழுது நாயகமே உங்களுக்கு நான் அடிமையாகி விடுகிறேன் நான் அடிமையாகி போய் விடுகிறேன் ஹதீஜா எல்லா தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள் மற்ற பெண்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்துக்கு மேலே மேகம் குடிகுடித்து வருவதை பார்த்துவிட்டு அலி அல்லாவுக்கு அன்றைக்கு ஏற்பட்ட காதலும் அன்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு கபரில் வைக்கிறவரை தீரவில்லை பெருமானாரினுடைய இளமைக்கான வியாபாரம் வியாபாரத்திலே சென்று கொண்டிருந்த பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் முப்பத்தைந்து வயதை தொடுகிறார்கள் காபத்துல்லாவை கட்ட வேண்டிய ஒரு சூழல் நாற்பதோட வாலிபம் முடிகிறது முப்பத்தி ஐந்து வயதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடுகிறார்கள் காபாவை கட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது காரணம் மூன்று காபாவுக்கு போய் தஜ்மீர் என்று சொல்லுவார்கள் அரபியில புகைப்பிடிக்கலாம் என்று ஒரு பெண்மணி சென்றார் நல்ல வாசனையாக உருவாக்கலாம் சொல்லிட்டு புகைப்பிடிக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது காபாவினுடைய திரை தீப்பட்டு எரிகிறது காபா தீக்கிரையாகிறது இரண்டாவது காரணம் காபா தாழ்வாக இருந்தது இன்றைக்கு மாதிரி இல்ல காபா தாழ்வாக இருந்தது வெள்ளம் வந்தால் காபாவுக்குள்ளே வெள்ளம் சென்று விடுகிறது அதனால் அந்த காபாவை இடித்து கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது மூன்றாவது காபாவுக்குள்ளே சில பொருட்கள் இருந்தது நகைகள் இருந்தது அதை மலீகி என்று சொல்லுகிற ஹுசா கபீலாவை சேர்ந்த ஒரு திருடன் திருடி அவனுக்கு கையும் வெட்டப்பட்டு கடுமையான தண்டனையும் கொடுக்கப்பட்டது அதற்குள்ளே திருடு போகிற அவலமும் இருந்தது அதனால் காபாவை இடிக்க வேண்டும் புதிதாக காபா கட்ட வேண்டும் என்று குறைஷிகள் நினைக்கிறார்கள் ஆனால் செயல்படுத்துவதற்கு யாருக்கும் தைரியம் வரவில்லை கட்ட வேண்டும் எப்படி கட்டுவது இந்த நேரத்தில் தான் ஒரு செய்தி கிடைக்கிறது ஜித்தாவிற்கு ஒரு கப்பல் கரை ஒதுங்கி இருக்கிறது ரோமாபுரி சக்கரவர்த்தி பாக்கூமின் மூலமாக அனுப்பிய கப்பல் அபிசீனிய நாட்டினுடைய சர்ச்சுக்காக ஏற்படுத்தப்பட்ட மரங்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கிறது ஜித்தாவிலே என்று செய்தி கிடைக்கிறது வலீத் இப்னு முகிரா சில குறைசிகளோடு சென்றார் அங்கு சென்ற அந்த மரங்களை வாங்குகிறார் எதற்காக காபாவினுடைய மேல் பகுதியை உருவாக்குவதற்காக காபாவினுடைய வாயில் அமைக்கப்படுவதற்காக அந்த கதவுகளை மரங்களை வாங்குகிறார் மக்கமா நகரத்திலே கிபுத்தி வம்சத்தை சார்ந்த கிபுத்தி வம்சம் பிராவுனுடைய வம்சத்தை சார்ந்த ஒரு ஆசாரி இருந்தார் அவரின் மூலமாக செய்து கொள்ளலாம் என்று அங்கு போய் விலை பேசி கதவும் வருகிறது எல்லாம் ரெடியா வந்தாச்சு ஆனால் இடிக்க வேண்டுமே காபத்துள்ளாவிலே அன்றைக்கு அதை அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் களவு போகக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய பெரிய ஏற்பாடு ஒரு பாம்பு ஒன்றை அல்லாஹ் வைத்திருந்தார் அந்த பாம்பின் நீளம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இன்னைக்கு காபா எவ்வளவு பெருசு அது அப்படி சுத்தி வருமா வந்து அதனுடைய வாளோடு தலையை சேர்த்துக் கொள்ளுமா வாளோடு தலையை சேர்த்துக் கொள்ளும் யாரும் காபத்துள்ளாமை தொட முடியாது சுத்தலாம் வடம் வரலாம் எல்லாம் செய்யலாம் உள்ளே செல்ல வேண்டுமானால் அந்த பாம்பை சந்திக்காமல் செல்ல முடியாது இவங்க எல்லாம் காபாவை கட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் கதவும் இறங்கிவிட்டது இந்த பாம்பை யார் பிடிப்பது பாம்புண்டா தான் படையும் நடங்குமே இந்த பாம்பை பிடிக்கிற தைரியம் உலகத்தில் யாருக்கு இருக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னைக்கு இருக்கிற அரபுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்பொழுதும் அந்த முகம்மதை தான் தேடுகிறார்கள் முகம்மது இந்த பாம்பை புடிங்க முகம்மது பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள் ஒரு பெரிய பறவை வந்தது அந்த பாம்பை கப்பிக்கொண்டு சென்றது இடிக்கிற தைரியமும் இப்பொழுது யாருக்கும் வரவில்லை காபத்துல்லாவை இடிப்பதாக இருந்தார் காபாவின் மீது கை வைத்து காபாவை லேசாக கலங்கமாக நீத்தாலே உடலெல்லாம் புழுத்து போய்விடும் என்ற நம்பிக்கை இன்று வரை இருக்கிறதே யார் கை வைப்பது வழிது முன் முகீரா நான் இடிக்கிறேன் என்று இடிக்கிறார் எல்லோரும் இரவு நேரத்திலே இடிக்கிறார்கள் காபத்துல்லா இடிக்கப்படுகிறது இதை திரும்பவும் கட்டப்பட வேண்டும் எந்த அஸ்திவாரப்படி கட்டுவது காபாவை இருக்கிற அமைப்பிலேயே இப்ராஹிம் அலி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அசாசில் கட்டுவதா அஸ்திவாரத்தில் கட்டுவதா புதிய அமைப்பில் கட்டுவதா ஒருவர் சொல்லுகிறார் புதிய அமைப்பில் கட்டலாம் என்று ஒரு மேப்பை போடுகிற பொழுது அவர் கை போய்விடுகிறது உயிரும் சேர்ந்து போய்விடுகிறது அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எந்த அமைப்பில் அல்லாஹ் போட்டுக் கொடுத்த திட்டம் இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாம் எந்த அமைப்பில் கட்டினார்களோ அந்த அமைப்பிலேயே காபா கட்ட வேண்டும் என்று சொல்லி அதை யார் யார் கட்டுவது என்று ஒரு பிரச்சனை வருகிறது காபாவினுடைய வாயில் பகுதியை அப்து மனாஃபினுடைய குடும்பத்தார்களும் பனு அப்து மனாஃப் பனு ஜுஹரா இன்னைக்கு காபத்துல்லாவுடைய வாயில் இருக்கிறது அதை கட்டுவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் இந்த ரெண்டு குடும்பத்தார்கள் பனு அப்து முனாஃப் பனு ஜுஹரா ருக்குனை யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் உள்ள பகுதியை யார் கட்டுவது என்று இரண்டு கூட்டத்தார்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் குறைஷிகளும் பனு மஹ்தும் கூட்டத்தார்களும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் பத்தனுல் காபா என்று சொல்லுகிற ருக்குனு யமானிலிருந்து ஹத்தீம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி இதுக்கு பேரு பத்தனுல் காபா என்று சொல்லுவார்கள் காபாவினுடைய வயிற்றுப் பகுதி என்று சொல்லுவார்கள் இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது பனு அசத் கபீலாக்காரர்களும் பனு சஹம் கபீலாக்காரர்களும் பனு ஜுமூஹ் கபீலா இரண்டு கபீலாக்காரர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் ஹத்தீம் என்று சொல்லுகிற அந்த ஓவல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பகுதியை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று வருகிற பொழுது மூன்று பேர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் பனு அதி பனு அசத் பனு அப்துத்தா இவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் இந்த காபாவுக்கு அஸ்திவாரம் போடப்படுகிறது காபா தூக்கப்படுகிறது இன்று வரை காபா உயர்த்தப்பட்டு விட்டது இப்பொழுது அதிருள் அஸ்வது கல்லை அதிருள் அஸ்வது கல்லை இந்த காபாவில் யார் பொருத்துவது எல்லா கபிலாவும் நான் தான் நான் தான் நான் தான் இந்த நேரத்திலே காலையில் யார் முதல் முதலில் வருகிறாரோ அவர்தான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து பொருத்த வேண்டும் சரியான தீர்வு என்று எல்லோரும் புறப்படுகிறார்கள் மறுநாள் காலையிலே மறுநாள் காலையிலே முதல் முதலில் காபாவுக்குள்ளே நுழைபவர்கள் யாராக இருக்க முடியும் பைத்துள்ளாவை கத்திய ரபுல் ரசூல் ரசூலுல்லாஹை எழுப்புகிறார் உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் அன்றைக்கு தூங்க வைத்தான் அல்லா அத்தனை தலைவர்களுக்கு உறக்கத்தை கொடுப்பவன் அல்லா உறக்கத்தை கொடுத்து உமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உள்ளே வருகிறார்கள் மற்ற தலைவர்கள் எழுகிறார்கள் காபாவுக்கு வருகிறார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்துவிட்டு அந்த சாதிக் அந்த லமீன் அந்த சாதிக் அந்த லமீன் வாலிபத்திலே முப்பத்தைந்து வயதிலே பெருமானாரை பார்த்து சொன்ன வார்த்தை உண்மையில் தகுதியானவர் நீங்கள் தான் உண்மையில் நீங்கள் தான் அமீன் நம்பிக்கைக்குரியவர்கள் அதனால் இடுங்கள் பொருத்துங்கள் இடுங்கள் பொருத்துங்கள் திருமண செல்லல்லாஹு அலைவு செல்லம் யாருடைய மனமும் கோணக்கூடாது என்று தன்னுடைய துண்டை விரிக்கிறார்கள் கல்லை வைக்கிறார்கள் கல்லை வைத்து எல்லோரும் பிடியுங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கபீலாவும் பிடிக்கிறார்கள் அன்றைக்கு பெருமானாரினுடைய முகத்தை பார்க்கிறார்கள் கபீலாவின் தலைவர்கள் பார்க்கிறார்கள் இப்படி ஒரு இப்படி ஒரு அறிவு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான் என்று மனு சஹரா வாசிகள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் சிலர்கள் ஏற்க மறுத்தார்கள் ஆனால் சிலர்கள் ஏற்க மறுத்தார்கள் பெருமானார் எல்லா கபீலாவும் தூக்கி பிடிக்க கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதுல்ல சுவரை அதன் இடத்தில் பொருத்துகிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தில் பெருமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த நடைமுறை நமக்கு வந்துவிட வேண்டும் அறிவால் அழகால் செயல்பாடுகளால் பெருமான் நபிகள் கோமானுக்கு சமூகம் என்ன பெயரை கொடுத்ததோ அந்த பெயரை பெற்ற நண்பர்களாக நம்முடைய இளைஞர்கள் மாறிப்போக வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமி அத்தகு தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹுரு தாவா அணி والحمد لله رب العالمين இந்த டூ வீலர் பார்க்கிங் பண்றவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் தர்த்திப்பா நிறுத்திட பரவாயில்ல அந்த கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ் உள்ள எவ்வளவு நாள் வந்து நிறுத்திக்கலாம் கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ் உள்ள போக முடியாம பிளாக் பண்ணி நிறுத்திருக்கிறீங்க ரெண்டாவது எட்டு ரக்காயத்துல போறவங்க வண்டி எடுக்க முடியறதில்ல அதே மாதிரி கேட்டுக்குள்ள வந்து சிங்கிள் பார்க்கிங் பண்ணுங்க ஒன் சைடு பார்க்கிங் பண்ணுங்க ரெண்டு சைடு பார்க்கிங் பண்ணுங்க திருப்பி வண்டி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது இன்ஷால்லா இந்த ரமலானுடைய செலவுகளுக்காக இஃப்தார் செலவுகளுக்காக இடத்துல அதிக அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதை முன்னாள் மோதினார் அவர்கள் வச்சிருக்கிறாங்க உங்களால் என்ற உதவிகளை செய்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மௌலானா அவர்களின் பயான் சிடி ரெக்கார்டிங் ஆகி கொண்டிருக்கிறது வழக்கம் போல் இன்ஷா அல்லாஹ் ஒன்பது நாள்ல ஒரு சிடி கொடுத்துருவோம் பத்தாவது நாள் ஒரு சிடி இருபத்தேழு நாளைக்கு மூணு சிடி இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது இன்ஷா அல்லாஹ் மௌலானா அவர்களே விநியோகம் செய்வார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين واجعلنا من المهديين واجعلنا من الفائزين واجعلنا من المتقين واجعلنا من عبادك الصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعاله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم